ശ്രീധൈലേശതയാപാത്രം ദീപത്യായുവാനവരേന്ദ്രപ്രവണം മന്ദേരം യജാമാതരം മണിൽ ലക്ഷ്മീനാഥമാരംഭാ स्वराजारिपर्यन्तामन्दे गुरुपरम्परां योनिद्यमच्युतपदां जयत्पुरुक्मव्यामोरश्रीरायणाय मेणे अस्मद्गुरोणम् प्रपद्ये मातापिदाय पुदेस्त्रया बोधे हृदयमेन्मदन्मया नामाद्यस्य न कुलदेवरामं श्रीमत्तरङ्ग्रेवम् பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு துண்டோள் மணிவண்ணா உஞ்சபடி செவ்விதரிப்பாப்பேயோடும் பெருவெள்ளை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயிரம் வல்லாண்டு வடிவால் சோதி வளத்துறையன் துடராழியம் பல்லாண்டு பட்டு நன்னீருள்ளீரள் வந்து வரம்பொருள் வந்துள்ளை கூடுமே பாடுமணமுடைப்பத்தருளே வந்து வல்லாண்டு கோருமினே குலத்துக்கு அதிபதியாய ഇണ്ട കുളത്തെ എടുത്ത് കളയുന്ന ഇരുടെ തണ്ടനങ്ങളെ വന്നായിരണാമം ചൊല്ലേ പണ്ടൈ കളത്താണ്ട് വല്ലാണ്ട് വല്ലായിരത്താണ്ടിൽ തന്ത തന്ത തന്തരം മൂത്തപ്പൻ ഏഴ്പടിയായി തുടങ്ങി പന്ത് വഴി വഴിയാക്കിയുണ്ടാവണെ പല്ലാണ്ട് വല്ലായിരത്താണ്ട് പാടുകയാണ് സെഞ്ചുടരാളി തികഴ്തരിച്ചക്കരത്തേൻ கோயில் புரியாலே உத்துந்து நன்னு குடிகுடியாக்கே நல்லதார் வரும் நீதோ மத்தானி சேவகமே கையடை காயங்களத்துக்கு போரடு காதுக்கு குண்டலை ഉടുത്തു കളത്തുണ്ട് തുടുത്തു തുഴായി മല സൂടി കളയുന്ന സൂടി വിത്തുണ്ട് படைத்தவை நாமனை பள்ளி வண்டாருக்கு பல்லாண்டை ஒரு நாள் எம்பெருமானும் துணைக்கடியோமன் அழுத்தப்பட்ட அந்நாளே அடியோங்களுடைய குடில் விடுபத்தின் திருமதுரையில் ஐந்தரையமையாக உன்னை பல்லாண்டு ஒரு குன்னமில்லா நிகோட்டியருகன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பலபடியே பல்வகையாலும் பவித்திரனை உன்னை பல்லாண்டு வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் உயர்வர உயர்நல உடைய பஞ்சமணவன் உயர்வனவன் அயல்வரமதினொளமருளி நங்கவனவன் மலர் விசை எழுதரே தாமவரை வருவரது பதி பதி பதிங்கவை ஆமவையாய் அவையாய் நின்னவரை மத மத அறிவரி பகவகை அவரவரிலேயவர் எனபடியடையவர் அவரவரிலையவர் அவரவர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் தெரிந்தவர் கலந்தங்கள் பரன் முதலாயவை முழுதுண்ட பரபரமோ தமலர்க்கு மறுவியந்து அரணயன உலகை தமைத்துணர்வம் நீர் தரும் பரந்துலன் பரணவை திரைபொலி அழிவரையாய் பரணரிமேல் குருவோ தடவோ பஞ்சோன் நிறையாயிரத்தே இவபத்தம் முத்தமே வீடு முத்தமே வீடு மன்னியதாயிரமிடத்தே பத்தே ஓத்தவை பத்தே பண்களையோ பண்புரைகளை தெரிய வைத்தான் மலர் மகள் திரும்பன் அமரும் நகரவினே காப்புண்டு எத்திரமுறையிலோடு இணைந்திருந்தேன் நன்னிலபலம் அறிவரும் அறிவோடு அமையில அமையோட முதல் கடல் யாவையும் யாவரும் அவர்கள் ஆன்லைன் மாயை அறிபவர் யாரும் பெருமான் நிலைமை என பெருமாறாயிரம் உடையம் பெருமான் உரைத்த கணக்கரை நடத்த கலகட்டே உணர்க்கு மேன்பதையரா உணர்வு ஓர் குரவில் மனநகமனமரடி அழகல்லால் நலங்கடல் மணங்கே மாலுமால் இடத்திலும் மணக்கணுமால் மதுவலன் குருபெருமதித்தவனிடம் பல துந்து தளத்து எழுதுத முகன் நல்லடி போது அமர்புரை பழங்குரு அமரோடுயர் அவன் வைக்கையில் வைப்பொன்னால் என் செய்யுமயனாராயணியத்தாய் அவன் வைக்கையில் வைப்பொன் கண்டாலும் செய்யும் பெருமானார் என்போதாய் மயங்குமாறு அருளாளி புற்கடவின் அவர் மீது உருளாளி அம்மாளை கண்ட காலில் சொல்லு அருளாளி வரைவண்டே யாம் என் பிழைக்கோடு ஏர் என்ன என்பதையே அருளாக அவனுக்கு என் என் கிளிய யான் வளர்த்தனையாய் நோய் எனது நுபலன் நுபலாதே மாமை தரன்னேன் நான் இனி உனது வாயில் வைப்பார் நாடாமலர் நாடி நாடோ திருத்தல் விளையாத்தலன் செய்வதோ ஓடாடு பணிவாடாய் விளக்கீராய் முதலாய் கடலாளி நீர் சோத்தி அதனுள்ளே கடலாளி அம்மானை கண்ட காலி சொல்லி விடலாளி மடனேஞ்சே வினையோ ஒன்னாமதவர் பெருமான் கண்ணனை பலவுரையால் பெறலாகும் வாழோங்கு பெருமான் கண்ணனை அறிவினையேன் களவேல் வெண்ணதொரு வெண்டகழ்வாள் வெண்ணக்காய் வல்லாளாயர் தலைவனாய் இளவேழவியாய் எல்லாயன் பல்லினையோர் பலரும் முனிவர் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோ எல்லா வெவ்வையல் கந்தாயோ நானோர் முதலாயா பாணோர் வளரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாயே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தனம் பெருமானே நோக்கி வடவானே மார்பில் மாதவா பூனேசுதே நிறத்தில் தரித்தாய் மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையே மருந்தானார் அனசேராயர் குலமுதலே மாமாயனே மாதவரங்களேழமைதாய் ஸ்ரீதரா இணையாயன வேணாயன் நிறைவனறியார் குமரியானே ரத்தவன் இதழில் மிக்கோலை உலகில் முன்னமே உழ்ந்து மறியால் மனிதர்க்காகும் வண்ணம் மண்கரையானையோன் மறந்தோமாயா தூயகுலவியார் விடப்பாளமுதா முதுகை விட்டமாயன் தலைவன் மலரால் மைந்தனை உயிர் கொண்டாயன் அம்மாள் அம்மா மூர்த்தியை தாய் வினைகளும் தீர்த்திருந்தால் மனம் வைக்க திருத்தி சுடராகி அகலம் கேள் மேலிருந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிரான் பெருமானே மாவாயதே என்று அல்லாது அதுவே செய்யும் ஆடுவன் பாடல் ஆடுமணங்க வணங்க வணங்கி வழிபடும் பிதத்தம் குணங்கள் கொள்கை ராம விளம்பே ஓதவல்லார் படையந்தரனை மரவே என்னை மனத்து வைப்பார் ஞானத்துள் விளக்கங்கள் மலை ஆடை பழைய அந்தலனாய் மரபைய என்னை மணத்து வைப்பார் மருந்தா மடிகளை கல்மனை அப்பாலவன் எங்களாய் குழையுந்தாய் ஹரால் புடையண்ண மாயப்பிராணியின் மாணிக்க பருகே பருகே என் மாயர் பிறவே மயமரத்தை ஒன்று குழந்தை என் இறைவன என்னுயரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை என்னுடன் நஞ்சன் தன்னை அகழ்விக்க தானங்கில்லான பேடுரை முன்னைய மலர் முழுமுதலாரே முழுவதாகியமாதியே அமரக்கமலேந்த ஆயர் குழந்தை பாத்துடாவி அண்ணாவே அமர தருவித்தே புகழமணியின் ஒரு வல்லவன் புகழ் இரவிலும் பகலும் இரவும் வளைந்து ஆயிரத்தி பத்து உடைந்த நோய்களை ஓடுவிக்கும் முடியானை கற்பன்மைகளை மண்ணை கையளம் கொண்டாடு விளங்குள் நாடானே உண்டானே நாராயண மீனோரே நாராயண மங்கையில் கொண்டாடாயங்கள் மகன் வேதனை சுவையல் ஜலவெண்மனாளன் என்னுடைய சூழல் தன்னுள்ளே அழிமா கண்ணபிரான் என்னமுதான் சுவையந்திரவேண்மனாரன்னுடைய சூழல் துள்ளையங்கால துலகை வெண்ணவர் கண்ணறியான் ஆளுநர்கள் சேர்ந்தான் அவனின் பெரும் சேரமரோடாய் முதல்வன் கரிகணியில் நன்மேடு பண்ண செந்தாவை சொல்ல வந்தேன் பூமகளாதனை கேழ்வன் ஒரு கதையை சுவதந்தி தொழில் திருமலை மண்மகளாயர் மணமகள் கடல்மலைமாய பெருமான் கண்ணனன் நோக்கலையோடவிந்திரனும் முதலாக ஒக்கவந்தோரியன் மாயனன் காலிவம் தீபனந்தானே காலிமணிவனேயனவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்ல தூயன் துயர் கண்மயக்கன் என்னுடைய தோழினோம் சுடர்முடி மேலும் தாயிடமேலும் உணர்ந்து கண்ணந்துராய் உடையம்மாவிலாதான் கிளரும் சுடரொளி மூத்தே நாவிலொன்னு மகளான் என்னுடைய நாவிலும் ஞானக்கலைகளுக்கெல்லாம் அபிமாக்கையும் காவிலன் நான் அமல தெய்வத்தோடு நெற்றியுள்ள கத்தத்துழாய் முடிக்கோல கண்ணபிரானை அணைந்தானும் நான் முகனும் இந்திரனும் மத்தயமரமெல்லாம் வந்தனதுச்சியுளாம் தேவதேவர்க்கு கண்ணபிராக்கு இச்சையுணர்த்தி வன்குரு ஆயிரத்துலே மார்பத்தெம்பிரார்க்கு நிச்சலம் வெள்ளப்பம் செய்யாலே கடல் செல்லும் தேவதேவர்க்கு கண்ணபிராக்கு இச்சையை வெல்ல உணர்த்தி வன்குரு ஆயிரத்துலவே மார் பார்வத்தெம்பிரார்க்கு நித்தரம் விண்ணப்பம் செய்யா நீழ்கடல் செல்லி திருமானே குரலாகி நிமிர்ந்தார் அக்கருமானை கமென் கண்ணுளதாங்கத்துரு திருமானே குரலாகி நிமிர்ந்தார் அக்கருமானை கமென் கண்ணுளதாக என்னிடம் வரும் என்னிட வேண்டும் நேரம் இளையம் நல்வாயவம் பின்னமாய் விளையம் எம்பிரானே எந்த வந்த வந்தைக்கும் நம்பிரானே மார்பனை எம்பிரானை தொழாய் மனநெஞ்சமே உன்னை பெற்றாலும் செய்யும் இது என்ன நடை மலரால் மனமாலனை கொஞ்சம் போது விழா தொடர்கண்டாயே நெஞ்சே கிரமங்கள் பாய்க்கின்னு ஓர் என்றார் வந்திருமானை உலகேடுமால் மூவடி கொண்டானை கண்டு கொண்டன நீ நிற்கு என் ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மரம் அச்சம்பனே தோழும் திருமாவன் ஜோதியை மரப்பனோ இணையான் என் மணி கண்ணனை கொன்னதோரணியே என் குரு ஆயிரத்தொழிவ தொழில் தலைவிழா கற்பழே श्रीमन् श्रीरङ्गश्रियवनवत्रवामदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियवनवत्रवामदिनं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्दे नगरजन्मने प्रसादरक्तपरमप्राप्तैकर्यधारिणे श्रीशैलेश्वरयावात्रम् ீமத்யாதிகுணார்ணவம் யதேந்திர பிரபலம் வந்தேர்மயாமாதரம் முனே வாழ்வாய் முழுப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாலந்தருவாய் முழுப்பொருளை மாநிலத்தோர் தேரம்படி உழைக்கும் சேதாமரை தாரினை வாழிய தேரவாழி திருநாபி வாழிய துயமார்பம் வாழிய சுந்தர திரைத்தோழனை வாழிய கையமேந்திய முக்கோலம் வாழிய கருணவங்கிய கண்ணினை வாழிய புயலாத மனவாள மாமணி முந்தி